திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் மறைக்காடு சோழநாடு காவிரி தென்கரை திருச்சிற்றம்பலம் சிலை தன்னை நடுவிடை நிறுவியோர் சின்னமல்லி அறவது கொடு தீகிபி தலமலி சுர சல சலச்சல கடல் கட்டை ஒழிமிகு கொலை மல்லி விடமெழ அவருடல் குலை தர வதுனு கர்ப்பவனேற்றில் மலைமலி மதில் பூட்டை தழுவிய மறைவனம் அமர்த்தரு பரமனே கரமுதலிய அவயவமவை கடுவிட அறவது கொடுவரும் வரல் மூரை அணி தரும் அவனடல் வலி மிகு புலிய தெளுடையினன் இரபல்ல தூயர் கேட்டு வகை நீனையப்பர் புறமேழில் பெறபகலர் மரணிகர் கொடை மனிதர்கள் பயில் மறைவனம் அமர்தரு பரமனே இழைவல்லார் தருமுல்லை மலைமகளினிதுரை தருமேழிலுருவியினன் முழையினின் மீகு தூயிலுருமறி மூசி போட்டு எழமுள்ளறியோடேழு கழிநூகர் கரி இரிதரு கையிலையின் மலிபவ நீரோளோரும் மழைத்தவள் தரு பொழில் நிலவிய மறைவனம் அமர்த்தரு பரமனே நலமிகு திருவிதழியின் மலர் நகு தன்னை என் மூக்கை சூர நதி படம் அறவோடு மதி புதி சடைமூடியினன் மீக்கு தலநிலவிய மனிதர்கள் நொடு தவமுயல் தருமுனீபர்கள் தம மலமாறு வகை மனம் நினைத்தரு மறைவனம் அமர்த்தரு பரமனே கதிமலி கள்ளிரது பிளிரிட ஊறி செய்த அதிகுண நோயற்பசு பதியதன் மீசைவர் பசுபதி பல கல்லை அவை மூரை மூரையோனர் விதியறி தரு நெறி அமர்முனி கண்ணனோடு மிகுதவ முயல் தரு அதினி பூணர்கள் வழி படவளர் மறைவனம் அமர்த்தரு பரமனே கரைமல்லி தீரிசைக்கை படையடல் கனல் மழு விழுதேர வேரி மரீ முறை மூரை முறையொலி தம ருகமூட்டை தலை மூகிழ் வட மோகம் உரை தரு கர கரநுலகினிலுயரொளி பெரு வகை நீனை ஓடும் மகலர் மறைய மறை வழி வழிபட்டு மறைவனம் அமர்த்தரு பரமனே இரு நீலனது புன்னலிடைமடி தர தரையேறி புகையேறியது மீக்கு பெருவேளியினில் அபி தரவேளி கெடவிய நிடை முழுவது கேட இருவர்களுடல் போரையொடுதீரி எழிலூரு உடையவனின மலர் மருவிய அறுபதம் இசைமூரல் மறைவனம் அமர்த்தரு பரமனே ஜனவேறு உறவரு பது முடியோடும் இருப்பது கனமருவிய புயம் நெறிவகை கழலடி இலோர் வீரல் நிறுவீனன் இனமலி கண்ணனிசி சரண்மகிழ்வுற அருள் செய்த கருணையன மனமகிழ்வோடு மறை முறையுணர் மறை பனம் அமர்த்தரு பரமனே அடிமல்லர் மகள் தன்னை மகனறிவறியதோர் பரிசி நெய்லரி திணிதரு திரளூரும் வளர்த்தர அவர் பெரு உரலோடு துதி செய்து படியுற வெளியுறோ வியபரநவனுரை மலிகடல் திரளேழோ மிகு தரு மறைவனம் அமர்த்தரு பரமனே இயல்வழி தரபிது செலவுரகினமையில் இறகுரு தழையோடு செயல் மருவிய சிறு கடமூட்டி அடை கையர் தலைப்பறி செய்து தவம் முயல்பவர் தூவர்படம் உடல் போதி பவரறி வருபரநவனி வயலினில் வளைவளம் மறுபிய மறைவனம் அமர்த்தரு பரமனே வசையரு மல்லர் மகள் நிரவிய மறைவனம் அமர்பரமனை நீகினை பசையோடு மிகு கலை பல பயில் புல்லவர்கள் புகழ் வழி வளர்த்தரு இசையமர் கழுமல்ல நகரீரை தமிழ் வீர கனதூரை இயல்பல்ல இசைமல்லி தமிழோரு பதுபல அபருள இனிலேழில் பெறுவரே சுவாமி வேதாரண்யேஸ்வரர் அம்பாள் யாழை பழித்த மொழியாள் திருச்சிற்றம்பலம்